పేరు విశ్వరూప సందర్శనం ఈ సేవను వీక్షించే భక్తులకు శ్రీ వైకుంఠ ప్రాప్తి శాశ్వతంగా సిద్ధిస్తున్నది ఇదే గోవిందం పరమానందం ¡Sí! ఇదిగో విరాట్ పురుషునికి విశ్వమనోహరునికి నల్లని మేను నగుచూపుల స్వామికి తోమాల సేవకు తెరతీశారు వీక్షించి తన్మయత్వంతో తరించండి ఈ తోమాల సేవ ప్రతిరోజు ఉదయం సుమారు మూడు గంటల ముప్పై నిమిషాలకు సాయంత్రం సుమారు ఏడు గంటలకు జరుగుతుంది ప్రతినిత్యము తోమాల సేవా సమయంలో స్వామివారికి అభిషేకాదులు చేయటానికి తిరుమల నంబి వంశీయులు ఆకాశగంగ నుండి పరమ పవిత్రమైన గంగాజలాన్ని గర్భాలయంలో పూజకు సిద్ధంగా ఉంచుతారు మూలమూర్తితో అనుసంధానం చేయబడిన భోగ శ్రీనివాసమూర్తికి నిత్యం అభిషేకం మరియు ఇతర ఉపచారాలు అన్నీ ఈ స్వామివారికి ఈ సేవలో అర్చకులు ఏకాంగి ఆచార్య పురుషులు వేద పండితులు పాల్గొంటారు భోగ శ్రీనివాసమూర్తికి పాద్యం అంటే పాదాలను కడగడం అర్ఘ్యం అంటే చేతులను కడగటం नमः ఆచమనం అంటే నీటిని త్రాగించడం దంతభావనం అంటే పండ్లు తోమడం ప్రత్యూషం అంటే నాలుక శుభ్రం చేయటం గంధూషం అంటే వేయటం వంటి ఉపచారాలను చేస్తున్నారు చూడండి గంగా గంగాజనుకుడికి అర్ఘ్యపాద్యాచమనాలు అని అన్నమయ్య పాడినట్టు ఆ స్వామికి మన తృప్తి కోసం మనం చేసే ఉపచారాల లీలా వినోదమిది సహస్ర भूमिम् विश्वतो भृत्वा अत्यतिष्ठदुलम् पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उतामृषत्वश्चेशानः यदन्येनातिरोहति एतावानश्च महिमा अतो ज्यायागित्य वोरुणः पादस्य भूतानि त्रिपादस्या मदन्दिवे त्रिपादोद्धवदे त्वरुषः पाद सेहाभवत्मनः अतो विश्वम्यक्रामद् अभि तस्मा विराडजायत विराज अधिपूरुषः स अत्यरिच्यत पश्चाद्भो विमथो पुरः यः पुरुषेण देवा देवायज्ञमतन्वता वसन्तो अस्याशीदाज्यम् ग्रेष्मयद्भरद्भी सप्ताच्चादन् वरिधयः त्रिः सप्तदमिधकृता देवायद्यजन्तन्वाना अबध्नन् पुरुषम् पशुम् न यज्ञम् वर्हि प्रोच्छन् पुरुषम् जातमग्रतः तेन देवायजन्ता आध्यारिषयश्च ये ఇప్పుడు పరదావేసి భోగ శ్రీనివాసమూర్తికి తిరునామము పచ్చకర్పూరంతో అలంకరించి నూతన వస్త్రాలంకరణ చేసి ఆసనంపై తులసి వేసి ఆసీనులు చేస్తారు छन्दागम् यज्जरस्माद यजस्तस्मादजायता तस्मादश्वा अजायन्त ये केशो भया ददः तस्मा जाता अजावयः यत्पुरुषम् यदधो व्यकल्पयन् िमस्य गौबाहो का पोरो पादाुच्ये ब्राह्मणोस्य मुखमादे बाहोराजन्यप्रदः पूरोदक्षयद्वयेष्यः पद्भ्यागम् द्वद्वा अजायत चन्द्रमा जातः అజాయత अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च ప్రాణాయురజాయత మూలమూర్తి పాదాలపైనున్న బంగారు తొడుగుల్ని తీసి అభిషేక ఆసనంపై ఉంచి ఇప్పుడు పరదా తీస్తారు అగల్పయన్ ఆ పాద పద్మాలకు అభిషేకం జరుగుతోంది పూజించి పునీతులవ్వండి పాదాలను వస్త్రంతో తుడిచి నూతన వస్త్రాలను ఒక్కొక్క పాదంపై ఒక్కొక్కటి చొప్పున ఉంచి తిరిగి బంగారు పాదాల తొడుగుల్ని ఆ స్వామి పాదాలకు అమరుస్తున్నారు అర్చక స్వాములు तमेवम् विद्वानमृत इह भवते पन्था पन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्तदेवाः तानि धन्वानि प्रथमान्यासन् महिमानसृजन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः अभ्यसम्भोदपृथिव्यैरसाश्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत्रोपमेदे तत्पुरुषस्य విశ్వమాజానమగ్రే సాలగ్రామాలు సాలగ్రామాలంటే దైవంతో సమానమైనవి స్వామి అందులో ఉంటాడు కాబట్టి దైవానికి చేసే పూజలు ఉపచారాలు కాలగ్రామాలకు కూడా చేస్తారు ప్రజాపతిష్టరగర్భే పదమిచ్చంది వేధదా यो देवे आदमदे यो देवानाः पुरोहितः ओर्वयो देवे जातः जादः ब्राह्मये या च अनन्तराया य मादिरा प्रवृत्तममात्मवदि गर्वस्य गर्वस्य तेन ते गर्वमेव देनात्मदि गर्व Amen. రోజున స్వామివారికి సమర్పించిన వస్త్రాలను అర్చక స్వామివారు భక్తితో తన నేత్రాలకు అద్దుకుని దివ్యానుభూతి పొందుతారు भारतनय मिल திருநாள் திருவோணமென்னேழு పరదా తీసిన తరువాత అర్చకులు తులసి దళాలు తీసుకుని మూలమూర్తికి వక్షస్థలంలో ఉన్న శ్రీదేవి భూదేవులకు మలయప్పస్వామి ఉభయ నాంచారులకు ఉగ్ర శ్రీనివాసస్వామి ఉభయ దేవేరులకు కొలువు శ్రీనివాసమూర్తికి శ్రీరామ సీతా లక్ష్మణులకు శ్రీకృష్ణ రుక్మిణీలకు చక్రత్తాళ్వార్ అంటే ఆ సుదర్శన స్వామికి విమాన వెంకటేశ్వర స్వామికి పాద్య ఆచమన ఇత్యాది ఉపచారాలు చేయించి మంత్రస్నానం చేయిస్తారు

திரவங்குணதிகள் திகரம் வந்தனைந்தான் கடையருளகண்ணது காலையம்பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேன் இரங்கடத்து தளம்பிடையுட மனகான் அதற்கான அழகடல்வான் நடனங்கம் அரங்கத்தம்மா பள்ளியடந்தருளாய் வந்தனைந்தான் மயிலகன்னதிகாலயம்பொழுதாய் மதுவிலந்தொழுகின மாமலரெல்லாம் பாடவரமசர்கள் வந்து வந்து இரங்கலச்சேட்டமம் பிடையுடமுரகன் அதிர்கடல் பொன்னுளதெங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடை முல்லாயங்கொழுமரனது கோந்தல் உணர்ச்சி மாறு தமிதுவோ வேங்கடன வலரகை பள்ளிகளன்னேன்ேன்பலி அடைந்த ஜங்கிரந்தகுதே வேங்கிய அவாயன் பரம்பரவேல்வாய் பள்ளியவனனடப்பன கனங்கே அடங்கியானே நரந்தயர்களத்தா அரங்கத்தம்மா பல்லியரந்தருளே ஜெய விமரந்தன ஜோதி ஜெயன்னா துன்னியதாரகனன்னளிசரேங்கே பதருளி பசவதனன் பனிம செய்யவஹ ಬಾಯೆರಲ ಹನ್ನಜ ಬಾಯೆರಲ ಕಮಯರೆಕೇರವನ್ ಪಾಳಯತ್ತಾರ ಬೈರಗೊಂಡದ ಮಾರ್ಗಮಿಗ ಬಾ ಅಡರಲೇಯನೆ ತೆಗರಿಯಾನ್ ದಡಕೈ ಅರಂಗತ್ತಮ್ಮ ಬಲ್ಲೆಯಂದರುಡಾಯ ಯಕ್ಕಿಲ ಮೇ ದಿಹರಿ ತದಿಸುಮಾಯ ಅರ್ಗಾಯ ತೆಂಗುಲತೊಸಯಂ ಮಿಡ ಮಡಿಕುರಲ ಏಹತೀಯೆನದಿ ಜಾಯ ಪನಕ್ಕರ ಬಯಲ இரந்தனல் இரண்டினம் இலங்கையர் குலத்தவரிஜனவாடவரே மாமுனி வேள்வியை காத்து அவயதமாத்தியம் மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயத்து கண்டல் புகுந்தது புலரே கலந்தது உணதிசை கனகடலரவம் கழிவண்டு விழத்திய கடம்பரம் புனைந்தலம் தடையல் வண்டடையன பணிவான் அமரர்கள் புகழ்ந்தனராதனிடம்மா இலங்கையர்தான் வழிபாடு செய்வாயர் எம்பெருமான் பள்ளி அடந்தருளாயர் மணிநயம் தேரணிவர இளையவர் பதினொரு விடயர் மருவிய மயிலிட நறுமுகனிவன மருகரம் வதுக்கடம் வந்து வந்தேன் பெரியாரம் பாடம் பெரும் குமரதண்டம் புகழ்ந்தேண்டியவல்ல அறுவடையமையனின் கோயில் முன்னிவரா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய தமரர்கள் கோட்டங்களிவையாம் அரந்தன முனிவரும் மருதருமிவரும் இந்திரனானையும் தானும் வந்திவனும் எம்பெருமான கோயில் என்பார் நோக்கம் இயக்கரம் மயங்கினர் திருவடி தொடுவான் அந்தரம் பாரிடமெல்ல மத்தியதுவோம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயவள் வானவர் வாயிலை வழங்க மாநில கபிலன் கண்ணாடி முதலார் எம்பெருமான் படிமை கடங்காண்டற்கு ஏற்பழவாயினகொண்டு நன்முனிவாரர் புகழ்ந்த நரிபரம் தோன் நிலையம் துளங்கொழி பரப்பே அம்பரதலத்தில் மகள் என் அதிரள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே குழல் முழவமாடி செடி செகழுமே பாடினர் கிண்ணர்கள் கந்தரவரும் இவர் கங்குலுநல்லாதவர் சாரணறியக்கார் சுத்தரம் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதரினவர் கிணாலக்கமருளாம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கணைகடல் முளைத்த நனிதனோ துடியிடையாய் திருகுடல் பிழைந்துதரேன் துணிலுடத்தேரினர்குணவரங்கடயத்தலவனம் கூடயம் பொழைந்த தோன்றியதால் தொண்டரடைப்படியன்ன மடியனை அழியாண்டரை உன் அடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாய் கமலங்கள் மலர்ந்தன இமையா கதிரவன் முளைத்த நனிவன துணியிடையால் சிறுகுழல் பிழைந்துதனே துணரவம் கூடயம் பொடைந்த பொன்னியதால் தொண்டருடைய பொடியன் அடியானை அழியரண்ணருடைய உன்னடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாய நிராஜ்யம் பயந்தேன் சோழ

செல்வத்திருவேல் ஊர்கள் குடந்தொழிலான் நந்த கோபன் குமரந்த கண்ணை போது போது மிகோ நெருவையே ஏற்பாடு செல்வ திருவேர்கள் ஓர்வேல் உடந்தொழிலன் நந்த கோபன் குமரன் இளஞ்சிங்கம் கார்மேனை செங்கன் கதிர்மதியம்பான் முகத்தான் மலர் வையத்து என்ன வரமழிவாடு நெய்யெல்லாம் பாலெல்லாம் நாட்காலே நீராடியெல்லாம் மலரட்ட நாம் முடியாம் ஐயாதன தெய்யாம் தேக்கொருளை சென்னாதாம் ஐயோம் விஜயமாந்தனையன் கைகாட்டு உய்யமாரண்ணே வந்தோரெம்பாவந்த உத்தமன் பேர்பாடு பாவைக்கு சாட்டு நீராடினால் തേങ്കെള്ളി നാടെല്ലാം തിങ്കൾ മുമ്മാറി ചെയ്ത് ഓങ്ക് വരം ചെന്നടൂര് കയറുപോതൽ പൊലിവണ്ട കൺപടപ്പ് തേങ്കാതെ പുക്കിരുന്ന ചേർത്തമുടെ പത്ത് വാങ്ങ് ഉടന്നഴച്ചും വല്ലൽ പെരുമ്പതിച്ചൽ நீங்காத செல்வம் நிறைந்தளந்த உத்தமந்தேபாரே தாங்கள் அன்பாவைக்கு சாத்து நீராடினாள் தேங்கினாடெல்லாம் திங்கள் மும்மாடு செய்து போங்கு வரும் சென்னலோடு பரிவண்ட கண்படைப்ப தேங்காதே புக்கிருந்த சேர்த்த மலை பத்திவாங்க குடந்திரைக்கும் வல்லல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த வாழ்மழை கண்ண ஒன்றிலே கைகரவே அழியில் புத்திர மகந்து குடார் ஊழி முதல்வன் உருவம் போல் நிகழ்ந்து பாழியந்தோருடை பத்மநாபன் கையாழிவால் என்ன வளம் முறைவால் என்னதெந்த தாடாலே வாழ உலகினர் பெய்திடாய் நாங்களும் ஆய்வட நீராட மகிழ்ந்தோர் மல்ல வடமுதிரை மைந்தனை துறைவனை ஆயர் సహయై పునర్విడాగ్రం తోమాల సేవలో గర్భగుడిలో ఉన్న స్వామి యొక్క పంచబేరాలైన మూలమూర్తి భోగ శ్రీనివాసమూర్తి మనయప్ప స్వామి శ్రీదేవి భూదేవులు ఉగ్ర శ్రీనివాసమూర్తి ఉభయ దేవేరులు శాలగ్రామాలు శ్రీరామ సీతాలక్ష్మణులు శ్రీకృష్ణ రుక్మిణులు సుదర్శన చక్రతాళ్వార్ వీరందరికీ ఉపచారాలు చేసి ఒక నిర్ణీత పద్ధతి ప్రకారం ఉన్న పుష్పమాలల కొలతలతో వాటితో తయారు చేసిన మాలల్ని అలంకరిస్తారు ఆ కొలతల్లో వాటి సంఖ్యలో మాత్రం మార్పుండదు కాని అందులో పూర్చే పూలలో మాత్రం ఋతువులను బట్టి లభ్యమయ్యే పూలను ఉపయోగించటం జరుగుతూ ఉంటుంది మొదట మూలమూర్తి పాదాలకు తిరువడి దండలు సమర్పించడంతో ప్రారంభమై గర్భగుడిలో ఉన్న అందరూ దేవతామూర్తులను అలంకరిస్తూ సాగుతున్న ఒక్కో మాల స్వామికి అలంకరించే కొద్దీ స్వామి అందం ఒక్కో విధంగా సమ్మోహనపరుస్తూ ఉంటుంది ఆ పూలు తమ తపస్సు నెరవేరేది మీరే కదా అన్న బ్రహ్మానందంతో పొంగిపోతూ స్వామిని స్పృశించిన భాగ్యానికి పరవశించి తన్మయంతో మరింత పులకింతతో విచ్చుకుంటుంటే ఆ మనోహర ఘట్టాన్ని చూచి భక్తుల హృదయ కమలాలు విప్పారగా ఆ మహాద్భుత సన్నివేశాన్ని కాంచి నేడు మా జన్మ ధన్యమాయనని ఆ కొండలరాయుడి కోటి మన్మధాకారపు అందచందాలకు నిలువెల్లా పులకించిపోతూ ఉంటారు பண்டரனால் கோத்த பரிகரம் புண்ணிய பண்டரனால் கோத்தத்தின் வாய்வேந்த கும்பகரண தோத்த உனக்க பிறந்தையல்தான் தந்தான ஆத்தானந்தருடையாய் அரங்களமே ஏத்தமாய் வந்த திரவேளோ நம்பாவை கடமை கடங்கள் பலகரந்து சென்றாங்களுடைய தென்னதரைத்தையும் குத்தமண்ணில்லாத கோபரம் பொற்கொடிய பகவரே வரமேயே போதரே தத் சொடிมารன்னாரை membend menmuttam muranna velvannam paarba citta deppajaade semba pennadathi niyatta kurangam varune maramba vaikrangam puramai kanna kirange nerathum variya nannu தன்னிடங்கை கோபாலை சத்த மனத்தை கிளையானை பாட உண்மைவாய் இணைத்தார் எழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைச்சொல்லத்தாரும் அறிந்தேனோரம்பாய் கேண்டானாய் கொல்லா வரக்கிழை பாவை கடம்புக்கார் பெண்ணை அழைந்த வியாழனுராங்கிரம்பினகான் போதலை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்த நீராடாத பள்ளி கிடத்தியா பாவாய் நீரண்டாளால் வாயில் செங்கல் புடை வெண்பல் சங்கடவான் வாய்வன் நங்காயந்திராய் சங்கடயக்கரவேந்த தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலாரம்பாவரங்குதியம் செல்ல நடையன் வெள்ளங்க மேல் போதருகின்றன் வெள்ளவன் கட்டுரையால் வண்டே சொன்பாயிருதம் போதாய் உனக்கந்தவேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னை கொள் கொள்ளானை கொண்டானை மாத்தாரை மாத்தடிக்க வல்லாரை மழை பாரேரோரும் நடந்த கோவர்களே கோயில் காப்பாடு குடித்தோல் தருணமாதல் காப்பாடு மனைக்கல வந்தால் திரவாய் ஆய திருவியமாயன் மணிவண்ணன் துயமாய் வந்தான் திருழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாட்டாதே அம்மா மலை கையால் வந்து திரவாய் மகிழ்ந்தேடாரம்பாவளியால் மைத்துடன் பெயர்வாட சந்தாமரை கையால் தீரார் வளையளிப்பார்

மரக்கமொன்றல்ல கப்பந்தமிழ்கங்களியே தீரையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டாக்கிழப்பங்குடங்களுமடாய் செவ்வாய் பெருவரங்கள் அப்பின்னடங்காய் திருவேலிலடாய் முகவந்தட்டுடையம் தந்தன் மனாரனை இப்போதே நம்மணி ராட்டலோரம்பாடங்கள் கற்பனைத்தான் நானே அறிவுராய் போத்தமுடையாய் பெரியாய் மாத்தாரணக்கரணி தொலைந்தன் மாதர்கன் ஆத்தாதவந்தன் நடிபணியுமா போல போற்றியாம் வந்தாம் புகழ்ந்தோரம்பாவன் அடிமான வண்ணமாய் வந்தவனின் பள்ளி கட்டு கீழே சங்கமிருப்பார்வால் வந்து களை பெய்தான் பிங்கணி வாய்மரை போர் போல விழியாவாம் சிங்கள மாறித்தேன் விழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரிய எங்கள் மேல் யாவர் வீழ்ந்தாரில் வள்ளி கிடந்துவாங்க வங்க எப்பாடும் வேறு புகழ்ந்தடே முகிலமிருந்து முழங்கி புறப்பட்டே பூவை பூவண்ணாம் உன் கோயில் போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் கிடந்து காரியமாராய்ந்தருடனோரம்பாழங்கில் மண்ணு கிடந்துறாங்க சீரிய சிங்க பரிவர்த்தத்தில் கடமையா எடுத்தாய் குணம் பார்த்து பெண்ணு பகலடைக்கம் நின் கையில் வேல் பார்த்து என்னென்ன ஜாபகமே ஏற்றுவான் எரிந்தாய் கடல் போத்து எடுத்தாய் குணம் பார்த்தேன் விண்ணபகை வளர்த்தம் நின் கையல் போத்து என்னன்னும் தேவகமே ஏற்று பறைகொள்வான் கழுத்தை பிழைப்பின் எதிர்த்தக்கதெல்மவம் தேவலவம் ஜாம்பாரே பரத்தவம் தேர்ந்த மகிழ்ந்தாரம்பார மணிவண்ணா வாழ்களில் நீராடுவான் வேண்டுவன கேட்டியால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாடந்த வண்ணத்தில் பாஞ்சு சங்கியுடன் எங்கங்கள் வாய்ப்பாருடையனவே பரப்பெரும்பரையே வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பாடில் பரகொண்டு யான் பெருசம்மானம் நானும் பரிசினால் நன்னாக சுடலமே தோல்வடையே தோடே சிரிப்பு என்னடைய பல்கழகம் யாமணிவாம் ஆடை உடப்பாவலன் பெண்ண வாழ்ந்தார முடலை பெய்த முடங்கை வடிவார கூடிய வெல்லுந்து கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு நாம் பெருதம்மா நாடு புகழும் பரிசினால் நன்னாக சுரவே தோல்வடைய தோடே ஜபிப்பு ஆரணமே என்னமய பல்கலனம் யாமணிவாம் ஆடை உழப்பா முதன் பாஞ்சாறு முடனை செய்த முடங்கை முடிவாரம் பொந்தன்னவில்லாதாய் குலத்து பொந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னுமில்லாத கோவிந்தா நமக்கெங்கொடைக்க அறியாத வல்லாத அன்பினார் உண்டன்னை திருவேரழைத்த பிறவி பிறந்தனாய் புண்ணியம் யாமுடைய புறையாண்டமில்லாத கோவிந்தொழிக்க ஒழியாத அழியாத பிள்ளைகளோ அன்பினால் உண்டன்மை திருவேரடைத்தனவும் చతుర్వేద పఠనం చేస్తూ ఉండట ప్రథమ ఆచార్య పురుషులు తాను తీసుకొచ్చిన తులసిని నాలుగు సార్లు అర్చకుల చేతికి ఇవ్వగా చతుర్వేదాలతో చతుర్భువనాలను ఏలే ప్రభువును అర్చిస్తూ నాలుగు సార్లు స్వామి పాదాలకు తులసి సమర్పిస్తున్నారు దేవీ ఆవో భవంతు संयोरविष्टवन्तुनः हरिः ओम् ओमित्यग्रे व्याहरेत् ఏకాంగి నక్షత్రహారతికి సిద్ధం చేసి అర్చకులకు ఇవ్వగా బంగారు వాకిలి ముందు నుంచి సన్నడోలు బూర మంగళ వాయిద్యాల శబ్దం మధురంగా వినిపిస్తూ ఉండగా కులశేఖర ఆళ్వార్ పడిముందున్న వేద పండితులు మంగళం పాడుతూ ఉండగా అదిగో నక్షత్ర హారతి జరుగుతూ ఉంది ఇతర దేవతలకు ఇచ్చే ఈ హారతి యొక్క దివ్యమైన వెలుగుల్లో ఆ దివ్య మోహన మంగళాకారుని వేవేల అంద తందాలను చూసి భక్తులు పరవశంతో గోవిందా గోవిందా అనుకూ తన్మయంతో పలవరిస్తూ ఉండగా ఆనంద నిలయంలోని ఆ భక్తుల హృదయంలో అవ్యక్తమైన ఆనంద తరంగాలు ఉవ్వెత్తున ఎగసిపడుతూ ఉండగా అది స్వయంగా అనుభవించి అనుభూతి పొందవలసిందే తప్ప మాటలకందనిది నక్షత్ర హారతి తర్వాత కర్పూర హారతితో మొదట భోగ శ్రీనివాసమూర్తికి మూలమూర్తికి ఇతర మూర్తులకు నీరాజనం జరుగుతుంది అదిగో ఆ కర్పూర కాంతుల్లో కోటి ప్రభలతో వెలిగిపోతున్న కోనేటి రాయుణ్ణి భక్తుల కొంగు బంగారాన్ని కాంచండి